என் தொண்டை வாய்ச்சிங்கம் வாரன் நிறுத்திக் கொண்டு அந்தொண்டை வாய் அமுதாகரித்து ஆட்சியர்தம் தொண்டை வாயால் தரைக்கே கிச்சன் தொண்டவாய் வந்து காணீரே சேழிலையீர் வந்து காணீர்